दयाभाम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् समारम्भाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्बराम् यो नित्यमश्च्युतपदाम्बुज युग्मरुग्म व्यामोहतस्तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो कामानुजस्य चरणौ चरणम् प्रपद्ये मातापिदयस्तनयाभिभूति सर्वम् मिदेव मदन्मयानाम् आद्यश्चन कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रीवम् प्रणमामि मोद्रा भूदम् धरश्च मगदाह्वयभट्टनाथः श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्गिरेणु परकालयतेन्द्रमिश्राणि ஸ்ரீமத் ஸ்ரீமத்பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் கைதசேர்பூம்பொழில் சூழ் கட்சி நகர் வந்துதித்த பொய்கப்பிரான் கவிஞர் போரேறு வையத்தடியவர்கள் வாழ அருந்தமிழ் நூத்தந்தாதி படிவிளங்கச் செய்தான் பறிந்து வையந்தகளியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியானடிக்க சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே என்னந்தகளியா பார்கடலே நெய்யா வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியானடிக்க சூட்டின சொல் மாலை இடராழி நீங்குகவே என்று கடல் கடைந்தது எவ்வுலகம் நீரேற்றது ஒன்று மதனாய் உணரே அன்னதாடாய்த்தோடாய்த்து கண்படுத்தாழி இது நீ படைத்திடந்துண்டு மிண்ட பாரளவு மாறாடி வாழ்த்து வாரடியும் பாருடுத்த நீராளவும் செல்ல நிமிர்ந்ததே சோருருவில் பேயளவு கண்ட பெருமானருகிலேன் நீயளவு கண்ட நெறி நெறிவாசல் தானே ஆய் நின்றானை ஐந்து வாசல் போர்க்கரவம் சார்த்தி அறிவானாம் ஆலமர நீழல் அறம் நால்வர்கண்ணுரைத்த ஆலமர் கண்டத்தரன் அரண்ணாரணன் நாமம் ஆண்விட பொள்ளூர்தி ஊராயினோல் மாராயூராயம் கோயில் மரணீர் கருமாமழை பழிப்பு கையது வேல்மி உருவமெறி கார்மணி ஒன்று ஒன்று மறந்தறியேன் ஓரணீர் வண்ணனை நான் என்று மறப்பனோ ஏழகாள் அண்ணு கருவரங்கத்துள் கிடந்து கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கமேயான் திசையும் திசையொரு தெய்வமும் தெய்வத்திசையும் கருமங்களில் சீர் கண்ணன் நெடுமால் கடல் கடைந்த காரோதவண்ணன் படைத்த மயக்கு மயங்கவலம் புரிவாய் வைத்து வானத்தியங்கும் எரிகதிரோன் தன்னை உயங்கமருள் தேராழியால் மறைத்த வெண்ணி திருமாலே போராழி கையால் பொருது ஒரு கோட்டோரே நமாய் பொக்கிடந்தாய்க்கு ஆண்டென்றொரு கோட்டின் மேல் கிடந்தரன்றே தோட்ட நீட்டி திசை நடுங்கவின் துளங்க மாவடிவில் நீ அளந்த மண் மண்ணம் மலையம் மறிகடலம் மாறுதமம் வெண்ணம் விழுங்கி அதுமை அன்ப எண்ணில் அலகளவு கண்ட சீராழியாய்க்கு அண்ணு உலகளவு முண்டோவுன் வாய் ஆயவனையல்லது வாழ்த்தாது கையுலகம் தாயவனாயல்லது தாம் தொழாய்முலை நஞ்சூனாக உண்டான் உருவோடு பேரல்ல காணா கண் கேளா செவி செவிவாய் கண்மூக்கு ஊடாலன்றாயும்போலானும் சந்தே புவிகால் நீர்வெண்பூதமைந்து அவியாத ஞானமும் வேள்வியும் நல்லறமும் என்பாரே ஏனமாய் நின்னார்கியல்வு அல்வாக இந்துடாயானடிக்கே செல்ல முயல்வாரியலமரர் முன்னம் இயல்வாக நீதியாலோதி நியமங்களால் பரவ ஆதியாய் நின்னாரவர் தாம் தாம் அறிந்தவாரத்தி இவரிவரம் பெருமானென்று சுவர்மி சாய்ச்சார்த்தியும் வைத்தும் தொழுவர் உலகளந்த மூர்த்தி உருவே முதல் முதலாவார் மூவரே அம்மூவருள்ளும் முதலாவான் மூரி நீர்வண்ணன் முதலாயனல்லான் அருளல்லால் நாம நீர் வையகத்து பல்லார் அருளும் பழுது பழுத பல பகலும் போயினவென்று அஞ்சி அழுதேன் அரவணமேல் கண்டு தொழுதே கடலோதம் காலலைப்ப கண் வளரும் செங்கனடலோ செங்கனடலோதவண்ணரடி அடியம்படி கடப்ப தோல் திசமேல் செல்ல முடையம் விசம்பளந்தரன்ப வடியுகிறான் இரணியனராகம் இருஞ்சிரைப்புள்ளோர்ந்தான் உலகளந்தான் முலாய்த்தாலாய் நஞ்சொண்டு ஒரே வெண்ணை தோன்ற உண்டான் வெண்ணி சோழ் கழித்தாயோன்று பொருதுடைவு கண்டானும் புள்ளின் வாய் கீண்டானும் மருதிடாய் போய் மன்னாளந்தமாலம் கருங்கடரே என்னாற்றாய் வையகமுண்டாலி நிலை துயன்றாழியோல கருமேணி செங்கான்மால் கண்படையுள் என்னும் திருமேனி நீ தீண்டப்பத்து பெற்றார் தலைகளால பெர்ந்தோர் குரலுருவாய் சற்றார் படி கடந்த செங்கண்மால் தாமர மலர் சேவடியை வானவர் கை கூப்பி நிறை மலர் கொண்டத்துவாரால் நின்று நின்ற நிலமங்கை நீரற்று மூபடியால் சென்று திசாயளந்த சங்கன்மார்க்கு என்னும் படையாழு பொள்ளூர்தி பாம்பனையான் பாதம் அடையாழி நெஞ்ச அறி அறிய மூலகல்லாம் யானேயுமல்லேன் பொறிகோள் சிராயுவனமோர்ந்தாரிகமழும் காம்பெய்மென் தோழி கடவென்னையுண்டாயை தாம்பே கொண்டார்த்த தழும்பு தழம்பெருந்த சார்கனான் தோய்ந்த பாமங்கள் தழம்பிருந்த தாழ் சகடம் சாடி தழும்பிருந்த பூங்கோதையாள் வருவா பொன்பெயரோன் மார்விடந்த வீங்கோத வண்ணர் விரல் விரலோடு வாய்த்தோய்ந்த வெண்ணை கண்டு ஆச்சி உரலோடு உறப்பினித்தனான் உரலோவாதெங்கி நினைந்து அயலாறு காண இருந்திலாய ஓங்கோத வண்ணா உரை உடமேல் கொண்டு என்னுள்ளமோவாது எப்போதும் வரமேல் மரகதமே போல இரமேல் கிடந்தானை கீண்டானை கேளலாய் பூமி இடந்தானை ஏத்தி எழும் எழுவார் விடகொள்வார் ஏந்துழாயானை மகனினந்து வைகள் தொழுவார் சுடரை நந்து வைக்கும் வேங்கடமே வானோர் மணச்சுடரை தூண்டும் மலை மலையால் கொடை கவித்து மாவாய் பிளந்து சிலையால் மராமரமேஷற்று கொலையானை போர்கோடோ சித்தனவும் பூங்குருந்தம் சாய்த்தனவும் கார்கோடு பத்தியான் கை கையவலம்புரியும் நேமியும் கார்வண்ணத்தையமலர் மகள் நின்னாகத்தா செய்யமறையான் நின்னொந்தியான் மாமதில் முன்னெய்த இரையான் நின்னாகத்திரையம் நிலானேம் இருவிசெம்பெம் காற்றும் அரைபூனாலும் செந்தியுமாவா பிறமறுப்பின் பைங்கன்மால் யானை படுதுயரம் காத்தளித்த செங்கன்மால் கண்டாய் தெளி தெளிதாக உள்ளத்தச்சன்னிரி ஞானத்தளிதாக நன்குணர்வார் சிந்தை எளிதாகத்தாய் நாடு கண்ணே போல் தன் போய் நாடு கொள்ளும் புரிந்து புரியோருகை பற்றி ஓர் பொன்னாழியந்தி அரியுருவமாளுருவமாகி எரியுருவ வண்ணத்தான் மார்பிடந்த மாலாடியல்லால் மாத்தன்னாமோ இமை இமயாடகண்ணால் இருளகல நோக்கி அமயா பொறி புலன்களாய்ந்தம் நமயாமல் ஆகத்தனைப்பார் அனைவரே ஆயிரவாய் நாகத்தனையான் நகர் நகரமருள் பொருந்து நான் முகார்க்கு பூமேல் பகரமறை பயந்த பண்பன் பெயரினாய புந்தியால் சிந்தியாது ஓதி உருவென்னும் அந்தியாலாம் பயனன்கண் அன்பர் ஏடுலகுண்டு ஆலிலாயில் முன்னொருவனாய முகில்வண்ணா நின்னொருகி பேய்த்தாய் முலை தந்தாள் பேர்ந்திலாள் பேரமர்க்கனாய்த்தாய் முலை தந்த ஆறு ஆரியவன் பேல் அடியார் கூறிய கொற்றவா கொள்ளல் நீதேரி நெடியோயாடி அடைதற்கண்ணே ஈராய்ந்து முடியான் படைத்த முரண் முரணாய் வாலி தொலைதற்காமன்னே மொன்னம் தரணி தனதாகத்தானே இரணியனை பொன்னிறந்த வள்ளுகிறாள் பொன்னாழு கையாள் நீ மண்ணிறந்து கொண்ட வகை வகையாறு நுண்கள்விவாய்வார்கள் நாளும் புகவிளக்கும் புகம்புணலுமேந்தி திசை திசையின் வேதியர்கள் சென்னிராஞ்சும் வேங்கடமே சங்கம் ஊதியவாய் மாலுகாந்த ஊரும் பரிஹரவம் பொன்குறவர் மால்யானை பேரவிருந்த பெருமணியை ஆருடயமென்னு புத்தடையும் வேங்கடமே மேலாசுரர் என்னமாலதிடம் மாலதிடம் பூமி எடுத்தது கொண்டம் கடந்தது கஞ்சனை முன்னஞ்ச இடந்ததுவும் கடலே நின்னதுவும் வெங்கடமே பேரோத வண்ணர் பெரிது பெருவில் பகாழி குறவர் கச்சந்தி வெறிவி புனம் துறந்தவட செம்பில் மீன் வீழ கண்டஞ்சும் வேங்கடமே மேலசுரர் கோன் வீழ கண்டு கந்தான் குண்ணு ஒன்றனாய கோற்றம் ஜயினும் குணம் கொள்ளேன் என்று முதலாக என்னும் புறனுரையாயினும் பொன்னாழி கையான் திரானுராய சிந்தித்திரு திருமகளம் மண்மகளம் ஆய் மகளம் சேர்ந்தால் திருமகள் தீர்ந்தவாரன்கொல் திருமகள் மேல் பாலோதம் சிந்த படனாகனை கிடந்த மாலோதவண்ணர் மணம் மணமாசு தேரு அருவினயம் சாரா தனமாய தானே கைகூடு உணமேய பூந்துழாயானடிக்க போதொடு நீரேந்தி தாம் தொழா நிற்ப பார்த்தமர் தமருகாந்தர ஒருவம் அவ்வொருவம் தானே தமருகந்தர பேர்மற்ற பேர் தமருகந்தத வண்ணம் சிந்தித்து இமயாதிருப்பரே அவ்வண்ணமாழியானாமே அமரர்க்கு அறியாது நிற்க நாமே அருகேற்பாம் நன்னஞ்சே பூமேய மாதவத்தோன் தாழ் பணிந்த வாழற கண்ணீர் முடியை பாதமத்தால் எண்ணினான் பண்பு அன்புரிந்த நான் மறையான் சென்னை பலியற்ற வெண்புரினோல் மார்பன்பினதீர உன் புரிந்த ஆகத்தான் தாழ் பணிவார் கண்டீர் அமரருதம் போகத்தால் பூமியாழ்வார் பாரிசுருக்கு மதக்களிரைந்தினாயும் சேரி திரியாமல் சென்னிரி கூறியமை ஞானத்தால் உணர்வாறு காண்பரே மேலொரு நாள் கை நாகம் காத்தான் கடல் கடலன்றெடுத்து ஒரு கை சொற்றியோர் கைமேல் சுழலும் சுராசுரர்களஞ்ச அழலும் செருவாழியேந்தினான் சேவடிக்கே செல்ல மறுவாழி நெஞ்சே மகிழ் மகிழல கொன்ற போல் மாறம்பல் யாக்கை நகிட முயற்கேற்பார்க்கல்லிருந்த சோதி போல் தோன்னும் சுடர் பொன்னெடுமுடி எம்மாதி காண்பார்க்கு மரிது அரிய புலனாய்ந்தாடாக்கே ஆய் மலர் கொண்டு ஆர்வம் புரிய பரிசினால் புல்கில் பெரியனாய் மாத்தாது வீத்திருந்த மாவலிபால் வன்கணீரத்தானை காண்பதெளிது எளிதிலாண்டாடுகே காண்பதற்கு என்னுள்ளம் தெளிய தெளிந்தொடியும் செவ்வே அழியில் பொருந்தாதவனை பொருளுத்து அறியாயிருந்தான் திருநாமமென் என் மறுபரின் ஒருவர் ஈரருவரோருவர் வண்ணமலரந்தி வைகளே அண்ணி ஒரு மாலையால் பரவி ஓவாது எப்போதும் திருமாலை கைதொழுவர் சென்று சென்றால் குடையாம் இருந்தால் செங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நேள் கடலுள் என்னும் புனையாமணி விளக்காம் பூம்பட்டாம் புல்கு மணயாம் திருமார்கரவ குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மரவடியாம் நெல் கடலுள் என்னும் புனையாமணி விளக்காம் பூம்பட்டாம் புல்கு மனையாம் திருமார்கரவு அரவமடல் வேழம் ஆங்குருந்தம் புல்வாய் கூடாவாய் கூடா மூலாய் மார்க்கொன்ன வேட்டெருத்தேமை தோசித்து கீண்டு கோத்தாடி உண்டட்டெடுத்த செங்கணவன் எவ்வினயராகிலும் எங்கோனவன் தமரே நமந்தமரால் ஆராயப்பட்டு அறியார் கண்டீர் அரவணமேல் பேராயர் காழ்பட்டார் பேரவரப்பிரத்தல் அல்லாலெம்பெம்மானை ஆரே அறிவாரது நிற்க நேரே கடிக்கமலத்துள்ளிருந்து காண்கிலான் கண்ணனடி கமலன் தன்னையன் அயனின்னவல் வினாயை அஞ்சினேன் அஞ்சி உயானேன் திருவாடிய சேர்வாயனின் நனன் மாலை கொண்டு நமோ நாரணாயும் சொல் மாலை கத்தேன் தொழுது தொழுது மலர் கொண்டு தூபம் கையேந்தி எழுது மெழுவாடி நஞ்ச பழுதென்னே மந்திரங்கள் கற்பனவும் மாலடிய கைதொழுவான் அந்தரமுன்னில்லையடை அடைந்தவர் வினாயோடு அல்லால் நோய் பாவம் விடாழ்ந்தாவாழ்மேண்டோடியவேண்டிடாயை முன்னிலாங்க வாய்த்தான் முரணிய முன்னொரு நாள் தன் விலாங்க வைத்தான் சரண் சரணாமரபயந்த தாமரையானோடு மரணாய மண்ணுயிர் கற்கல்லாரணாய பேராழி கொண்ட பிராணன் நிமத்தறியாது ஓராழி சூழ்ந்த உலகு உலகம் உலகிறந்த ஊழியும் ஒன்கள் விலகு கருங்கடலம் வெற்பு உலகினில் செந்தியும் மாருதமும் வானும் திருமால் தன் புந்தியிலாய புணர்ப்பு உணர் மருதினோடு பாய் பூங்குருந்தம் சாய்த்து மனமருவமால் சற்று மனம் வருவயழுலகும் தாயினவும் எந்திசையும் போயினவும் சூழரவ பொங்கனையான் தோழவனையல்லால் தொழா என் செவியிரண்டும் கேளவனதின் மொழியே கேட்டிருக்கு நானாளும் கோணாகனையான் குறைகளே கூறுவதே நானாமை நல்ல நயன் பிறர் நல்ல கீழாரோடு உயவன் உயர்ந்தவரோடல்லவன் திருமாலை அல்லது தெய்வமுன்னேத்தன் வருமாறன் நம்மேல் வினை வினாயாலடார் வெண்ணரகில் சேரார் தினாயனும் தீக்கரி கஞ்சல்லாதற்கரியானை சேயானை ஆயிரம் பேர் செங்கட்கரியானை கைதொழுத காலாயழந்து உலகம் கற்பனவும் காற்றுணந்த மேலமராயார் வேட்பனவே வேளைக்கண் கண்வோராழியானடியே ஓதுவது மோர்பனவும் பேராழி கொண்டான் பெயர் யாரும் கருங்கடலே நோக்குமாறு ஒன்பூயரும் கதிரவனே நோக்கு உயிரும் தருமணைய நோக்கும் ஒன் தாமரையாள் கேள்வன் ஒருவனாய நோக்கு உணர்வு உணர்வாரோன் பெருமை ஊடிடோரோழி உணர்வாரொன்னொரு வந்தன்னை உணர்வாரார் விண்ணகத்தாய் மண்ணகத்தாய் வேங்கடத்தாய் நால்வேத பன்னகத்தாய் நீ கிடந்த பாலந்தனதுருவாய் ஏழுலகுண்டு ஆலிலாயின் மேலாண்டு நீ வளர்ந்தமையன்பலன்னு வேல நீருள்ளதோ விண்ணதோ மன்னதோ சோலை சோழ் குன்னெடுத்தாய் சொல்லு சொல்லம் தானாயம் தொழமென் விழுமுடம்பு செல்லம் தானாயம் திருமாலிதழ் தாமத்தால் வேள்வியால் தந்திரத்தால் மந்திரத்தால் நாமத்தால் ஏத்துதிரல் நன்னு நன்று பிணிமோப்பு கையகற்றினான் கூழி நின்று நிலமுழுது மாண்டாலே என்னும் விடலாழி நெஞ்சமே வேண்டினேன் கண்டாய் அடலாழி கொண்டான் மாட்டன்பு அன்பாழியானை அணுகன்னும் அவன் தன் பண்பாடித்தாள் பரவியத்தன்னு முன்போழி காணானை காணும் கண் செவி கேளென்னும் பூணாரம் பூண்டான் புகழ் வாழ்வாய் பழிப்பாய் நீ புகுந்துடாயானை இகழ்வாய் கருதுபாய் நஞ்சே நீர் கடல் மலையும் இருவி செம்பும் காத்தும் உடலு முயிருமேத்தான் புள்ளோர்ந்தான் எயிலரித்தான் மார்விடந்தான் நேற்றான் நிழல் மணிவண்ணத்தாருவால் மங்கையான் ஊமகளான் வாறு சடையான் நீள் நீழ்முடியான் கங்கையான் நீள் கழலான் காப்பு அப்பொன்னையொன்ன கழியுமருவினகள் அப்பொன்னையொன்னவிழ்ந்தொழி பொன்னை சிந்தி பார்க்கு இல்லை திருமாலே நின்னடியை வந்திப்பார் காண்பர் வழி வழி நின்று நின்னத் தொழுவார் வழுவா நின்ன மூர்த்தியாரேயாவ வாராத வண்ணமே வெண்கொடுக்கும் மண்ணளந்த சீரான் திருவேங்கடம் வெண்ணகரெம்பக்காவு அக்கார பூங்கிடங்கில் கோவல் பொன்னகரே நான்கிடத்தும் இருந்தான் கிடந்தான் நடந்தானே என்னால் கெடுமாமிடர் இடரார் படுவார் எழுநஞ்சே வேடம் தொடர்வான் கொடுமுதல சூழ்ந்த படமுடைய பைனாக பள்ளியான் பாரமே கைதொழுது கொயினாக பூம்பது கொண்டு கொண்டானயல்லால் கொடுத்தாரையார் பழிப்பார் மண்டாவனவிரந்து மாபலியை ஒன்தார நீரங்கைதோய நிமிர்ந்திலையே நீழ்விசெம்பில் ஆரங்கை தோயடுத்து அடுத்த கடும்பகஞர்க்கு ஆற்றனோடி படுத்தபெரும்பாடி சூழ்ந்த விடத்தரவை வல்லாளன் கை கொடுத்த மாமேனி மாயவனுக்கு அல்லாது மாவரோ ஆளமர்வன் அடுகளத்துளன் நான் வாழவர் வேண்டி வரநட்டு நீளரவை சொத்து கடைந்தான் தொல் நரகை பத்தி கடத்தும் படையாரம்பாள் கண்ணார் பாரசினாள் பழ்ம்பூந்தொடையரோடேந்தியரூபம் இடையிடையில் மீன் மாய மாசூனும் வேங்கடமே மேலொரு நாள் மான்மாய எய்தான் வரை வரை கூடதோள் காம்பாக ஆனிரை காத்து ஆயார் நிறவிடாயள் சற்றவாரன்னே நீராழியுள் கிடந்து நேராணி சாசரர் மேல் பேராழி கொண்ட பிரான் பிரானோன் பெருமை பிறரார் அறிவார் உராயுலகளந்தனான் வராகத்தை தளவு போதாவாரெங்கோலோ எந்த அடிக்களவு போந்த படி படி கண்டறிதிய பாம்பனாயினான் புல் புழ்கொடி கண்டருதிய கூறாழிவில் பொறியாய்ந்து முள்ளடக்கி போதொடு நீரேந்தி நெறிநின்றமெனியம் திருமகளும் நின்றாயால் கொண்டடுத்து பாயம் பனிமரத்தபான்பாளாசல் கடகழியா உள்புகா காமறு பூங்கோவல் இடைகழிய ஆறு புகுவார் எழுநரகவாசல் முனியாது மூரித்தாள் காமின் கணிசாய கண்ணெறிந்த தோழான் கனைகளே காண்பதற்கு நன்கறிந்த நாவலம் சூழ் நாடு நாடு நின்னடிய நாடுவன் நாடாரும் பாடிரும் நின் புகழே பாடுவடிலும் பொன்னாழியந்தினான் பொன்னடியே சூடுவேற்கு என்னாகில எனக்கு எனக்காவார் ஆரொருவரே எம்பெருமான் தனக்காவான் தானே மாற்றல்லாயம் பூமேணி காண பொதிய விழும்பூவாய்ப்பூ மாமேனி காட்டும் வரம் வரத்தால் வலினாய்ந்து மாதவனின் பாதம் சிரத்தால் வணங்கானாமன் நிறத்தினாலே அறியாய் நேர்வலையோனாய இரணியனை ஓரறியாய் நீ இடந்தது உள்போக்கிருள் நீக்கி ஞானச்சுடர்கொழினாடோரணத்தொரு வாயிலகிடந்த ஊழியான் பாதம் மறுவாதார் குண்டமோவானாகித்தேயாய் மறிகடலாய் மாருதமாய் தேனாகி பாலம் திருமாலே ஆனாய் சிவன்ன விழுங்க நிறையுமே முன்னொரு நாள் மண்ணையுமிழ்ந்த வயிறு வந்தானஞ்ச வந்தானயஞ்ச எயிரிலகவாய் மடுத்தரன்னி பொறியுகிறால் பூவடி வைடழித்த பொன்னாழி கையா நின் சேவாடி மேல் ஈடழிய செத்து சத்தழந்து தேவிழித்து சென்னையந்தயருலகம் மாற்றி வாயாவென்று வாயாம் காந்து முத்து மறையவர்க்கு காட்டிய மாயவனையல்லால் இராயணுமே தாதென்னாவாயிலுண்ட நமோ நாரணாவென்னு ஓவாதுரக்கு முறையுண்டேவாதமாக கதிக்கண் செல்லும் வகையுண்டே என்னொரு வருதி கதிக்கண் செல்லும் திறம் திறம்பாதன் நஞ்சமே செங்கண்மால் கண்டாய் அறம்பாபமென்றிரண்டு மாவாந்தானே மந்தான் மறிகடல் தான் மாறுதந்தான் வாகந்தானே கண்டாய் கடைக்கண் பிடி பிடிசர் களிரளித்த பேராளா ஒந்தனடி சேர்ந்தருள் பெற்றாளன் கொடிசேரணல் அவிரு சடமேல் பாய்ந்த புனல் கங்க என்னும் பேர் பொந்திகடும் மேனி புரிசடயம் பொன்னியனும் என்னுலகந்தாயனடுமாறுவரங்கால் திரிவரேலும் ஒருவன் ஒரு வணங்கத்தன்னு முழன் கண்டாயினான் நஞ்ச உத்தமன் முழன் கண்டாய் உள்ளுவார் உள்ளாத்துளான் கண்டாத்தின் உள்ளானும் வேங்கடத்துமேயானும் உள்ளத்தின் உள்ளான் கண்டாயினன் நஞ்ச உத்தமனென்னு முழான் கண்டாய் உள்ளுவாருள்ளத்துளான் கண்டாய் உள்ளத்தின் உள்ளானும் வேங்கடத்துமேயான உள்ளத்தினுள்ளானோரடியும் சாடுதாய்த்த ஒன்மலச்சவடியும் ஈரடியும் காணலாமென் நஞ்சோரடியில் தாயவனைக்க சவனை தந்துழாய் மாலசேர் மாயவனைய மனத்து வாராடேம் தாடுதாழ்த்த வான்மலச்சவடேம் ஏராடேம் காணலாமென் நஞ்சோரடில் தாயவனைக்கு சவனை தந்துழாய் மாலசர் மாயவனையே மனத்து வை ஐயந்தகடியா மாறுகடலேனையாக வெய்ய கதிரான் விளக்காய சுடராழியாக நடிக்க சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே இன்னு